Now, let us listen to Ramadevi. Ramadevi has been working as a teacher for the past 24 years in the government sector. She traveled all over India and many other countries to participate in national as well as international seminars and workshops as panelist. As a national resource person, under the guidance and support of Education International, now she is conducting workshops for women teachers on many topics. She is the president of Women and Child Care International that provides education and medicinal help and also financial and uh, legal assistance to the needy women and children. Let us welcome Ramadevi. Uh, welcome to School Radio. Thank you, sir. School Radio நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம் நீங்க கவர்மெண்ட் செக்டார்ல டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸா ஒர்க் பண்றாங்க ஆமா சார் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்ல உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது டீச்சிங் ப்ரொஃபஷனில் கவர்மெண்ட் செக்டர் அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறதுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நான் இந்த பணியை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆசைப்பட்டு தான் செஞ்சுட்டு இருக்கேன் நிறைய புது புது அனுபவங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு பிரச்சனைகளோட வரக்கூடிய பேரண்ட்ஸை பார்க்குறோம் பிள்ளைகளை பார்க்குறோம் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அந்த பிள்ளைய அதாவது பெற்றோர்களோட துணையின்றி படிக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு புதுவிதமான அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை தான் தருது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அனுபவம் okay you wanted to be a teacher from the childhood or it just happen no இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நான் வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஒரு சேஃப்டி ஜோனுக்குள்ளே இருந்ததுனால எங்க வெளியெல்லாம் வெளியூருக்கு படிக்க அனுப்ப மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் வளர்ந்தேன் ஆனா என்னோட எய்ம் வந்து சின்ன வயசுல இருந்து ஐஏஎஸ் அப்படிங்கறதா என்னோட எய்மா இருந்துச்சு ரமாதேவி ஐஏஎஸ் அப்படின்னு தான் என்னோட நோட் புக்ல எல்லாத்துலயும் எழுதி எழுதி வச்சுட்டே இருப்பேன் பட் என்னை வெளியே எங்கேயுமே அடி காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க நான் இப்போ இருந்த ஊர்ல காலேஜ் கிடையாது அப்போ எயிட்டி சிக்ஸ்ல நான் டென்த் முடிச்சது எயிட்டி சிக்ஸ் அப்போ காலேஜ் கிடையாது ஸோ உள்ளூர்ல இருந்த எங்களோட ஒரு எங்களுக்கு சொந்தமான ஒரு பள்ளிக்கூடத்திலே படிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அங்க அந்த வருஷம் புதுசா ஒரு டீச்சர் ட்ரைனிங் செக்ஷன் ஆரம்பிச்சதுனால ஒரு வலுக்கட்டாயமாக நான் அதுக்குள்ள தள்ளப்பட்டேன் ஆசிரியர் பணிக்குள்ள வலுக்கட்டாயமாக தள்ளப்பட்டேன் ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஓகே நீங்க தமிழ்நாடு எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஃபெடரேஷன்ல లో இருக்காங்க ஆமா சார் விமன்ஸ் விங்கோடைய பிரசிடென்ட் சேர்பர்சனா இருக்கேன் okay what you do through that federation இந்த எங்களுடைய ஃபெடரேஷன் இந்த தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி அப்படிங்கிறது வந்து all India primary teachers federation அப்படிங்கிற நேஷனல் லெவலில் ஆர்கனைசேஷனோட நாங்கள் லிங்க் ஆயிருக்கோம் அந்த ஏஏபிடிஎஃப் வந்து எஜுகேஷன் இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் இது குளோபல் ஆர்கனைசேஷன் அது அதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பிரசல்ஸ்ல இருக்கு அதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எங்களுக்கு அந்த இஐல e இருந்து சப்போர்ட் பண்றாங்க இஐல e வந்து ஒரு நூத்தி எண்பத்தி எட்டு நாடுகளை சேர்ந்த முன்னூத்தி அறுபது டீச்சர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அதுல மெம்பர்ஷிப்பா இருக்காங்க ஸோ அவங்க வந்து எந்தெந்த நாடுகள் எல்லாம் பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுது எங்கெல்லாம் ஜெண்டர் இன் ஈக்வாலிட்டி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சர்ச் பண்ணி அந்த நாடுகள்ல பெண்களுக்கான trainings awareness programs workshop இதெல்லாம் பண்றாங்க அத அப்போ நாங்க அந்த இஐனுடைய சப்போர்ட்டோட ஏபிடியோட சப்போர்ட்டோட நாங்க இங்க டிஎஸ்டிஎஃப்ல இருந்து தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு வந்து பயிற்சி அளிச்சுட்டு இருக்கோம் பெண் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நீங்க செமினார் ஒர்க் ஷாப்ஸ் இதுக்குள்ள கூட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க ஆமா you are also working related to some of the social issues how you got interest in all these social issues நான் முதல்ல சொன்னது போல ஒரு சேஃப்டி ஜோன்ல நான் வளர்ந்து வந்த இடம் எல்லாமே ஒரு சேஃப்டி ஜோன்ல இருந்தேன் அப்போ அதுல இருந்து ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஜாப் கிடைச்சி நான் வெளியே வரும்போது கிராமங்களுக்குள்ள போகும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டே ரொம்ப ஒரு ரிமோட் ஏரியா தான் அப்படி கிராமங்களுக்குள்ள போய் அவங்கள பார்க்கும்போது அந்த ஏழை பெற்றோர்களை பார்க்கும்போது மாணவிகளை பார்க்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்கும்போது நிறைய ஹானர் கில்லிங் இன்ஃபான்டிசைடு என்று சொல்லக்கூடிய பெண் சிசு பெண் சிசு கொலை இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கேள்விப்படும் பொழுது ரொம்ப சமுதாயத்தின் மேல ஒரு ஆதங்கம் ஒரு கோபம் இதெல்லாம் தன்னிச்சையா வந்துச்சு இதுக்கு ஒரு பேசிக் காரணம் வந்து என்னுடைய அம்மா சமுதாயத்தின் சமுதாயத்தால பட்ட கஷ்டங்கள் கூட காரணமா இருக்கலாம் என்னோட அப்பா வந்து எனக்கு என்னோட அம்மாவுக்கு இருபத்தஞ்சு வயசா இருக்கும்போது இறந்துட்டாங்க ஸோ அந்த வயசுல ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு வயது உடைய ஒரு விதவை பெண் என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிப்பாங்களோ அந்த கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சுதான் நான் நேர்ல பார்த்திருக்கேன் அதுக்கு பிறகு இந்த சமுதாயத்துல பார்க்கும்போதும் இவ்வளவு கஷ்டங்களை பெண்கள் அனுபவிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ஏதாவது செய்யணும் இந்த பெண்கள் சம்பந்தமா ஏதாவது செய்யணுங்கிற எனக்கு ஒரு உள்ளுணர்வு தூண்டப்பட்டு இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த இந்த ஃபீல்ட நான் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொண்ட துறை இது ஓகே நீங்க woman and child care international இந்த ஆர்கனைசேஷனுக்கு பிரசிடென்டா இருக்காங்க ஆமா சார் நீங்களே ஃபவுண்டர் கூடவா இல்ல ஃபவுண்டர் வந்து ஸ்ரீலங்கன் அவங்க அவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே அங்கே ஸ்ரீலங்காலையும் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டதுனால அவங்க ஒரு விரக்தியின் விளிம்பில் இருக்கும்போது இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி லண்டன் பிரான்ஸ் எல்லா இடத்துலையுமே இது வச்சுருக்காங்க அங்கே ஸ்ரீலங்கன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அந்த அதனுடைய பிரான்ச் தான் இது இந்தியாவுக்கான பிரசிடெண்ட்டாக நான் இருக்கேன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கு ஃபவுண்டர் வந்து மிஸ்டர் ஆண்டனி மடுத்தின் ஒரு ஆண் ஆனா அவர் பெண்களுக்கான இஷ்யூல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த இதை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பண்ணிக்கிட்டு நீங்க டீச்சரா ரெகுலர் ஜாப் உங்களுக்கு இருக்கு அப்போ இந்த woman and child care international பிரசிடென்டா யூஆர் பிஸியா இருக்கு நீங்க இந்த கேம்பைன்ஸ் அசிடேஷன்ஸ் டிமான்ஸ்ட்ரேஷன்ஸ் லவ்விங் இதுக்கு எல்லாம் உங்களுக்கு டைம் எப்படி கிடைக்கும் டைம் எப்படி கிடைக்கும் சின்ன என் சின்ன சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன் நான் முதல் முறையாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு போகும்போது என் பொண்ணுக்கு வந்து ரெண்டு வயசு என்னோட அம்மாட்ட தான் கொடுத்துட்டு போனேன் என் கணவர் தான் வந்து உள்ளுக்கு அனுப்பி வச்சுட்டு வந்தாங்க ஸோ நான் வந்து blessed by the family family support வந்து எனக்கு நிறைய இருக்குது நான் இவ்வளோ தூரம் போனது காரணமே என்னோட அம்மா தான் நான் எப்போல்லாம் வெளியே போறேனோ அப்போல்லாம் அவங்க என் வீட்டுக்குள்ள வந்து என் பிள்ளைகளை கேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நான் எப்ப ஊர்ல இருந்து வரேனோ அப்போ அவங்க போவாங்க சோ நான் ஆல்வேஸ் டிராவலிங்லயே இருந்ததுனால என்னோட பிள்ளைகளை பூரா வளர்த்தது அம்மா தான் ஃபேமிலி பேர்டனை ஃபுல்லா அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஸோ நான் வந்து வெளியே என்னோட வேலையில பார்க்க முடிஞ்சு நீங்க இந்த உமன் டீச்சர்ஸ்க்கு ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றாங்களா ஆமா சார் எப்படி அது அது உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இல்ல இது இல்ல கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கிடையாது இப்ப நான் சொன்னேன் என்னோட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இங்க Tamil Nadu elementary school teachers federation நாங்க வந்து இங்க நேஷனல் லெவல்ல ஆல் இந்தியா பிரைமரி டீச்சர்ஸ் ஃபெடரேஷனோட லிங்க் ஆயிருக்கும் அஃபிலியேட் ஆயிருக்கும் இந்த ஏபிடிஎஃப் வந்து SAARC teachers federation SAARC teachers federation வந்து இஐ e அப்படின்னு சொல்லக்கூடிய எஜுகேஷன் இன்டர்நேஷனல் இது இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பிரசல்ஸ்ல இருக்கு பெல்ஜியத்துல பெல்ஜியம் பிரசல்ஸ்ல இருக்கு பிரசல்ஸ் பெல்ஜியத்துல இருக்கு முன்னூத்தி அறுபது டீச்சர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அதுல மெம்பர்ஷிப்பா இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா வேர்ல்டு பேங்க் யூஎன் யூனிசெஃப் இதோட உதவிகளோட எந்தெந்த நாடுகள்லாம் பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது இன்இக்வாலிட்டி எங்க அதிகமா இருக்கு வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் எங்க அதிகமா இருக்கு இதெல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த நாடுகளுக்கு ஃபண்டிங் சப்போர்ட் பண்றாங்க அந்த ஃபண்டிங் மூலமாக நாங்கள் டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் இதுல என்னென்ன டாபிக்ல எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா girls education eradication of child labour women's rights gender equality violence against women HIV AIDS sexual harassment in the workplace இந்த இது போன்ற தலைப்புகளில் women's awareness program workshop இதெல்லாம் நாங்கள் விமன் டீச்சர்ஸ்க்கு நடத்திக்கிட்டு இருக்கோம் No, this uh, COVID uh, lockdown time, um, it is said that the domestic violence has increased a lot. Yes, yes. Uh, uh so, what are your observations? Mm, அது uh, உண்மைதான் என்ன சுத்தி நடக்கிற இடத்துல பார்த்தாலே அது உண்மைதான் தெரியுது என்னோட ரிலேஷன்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இதுல பார்க்கும்போதே தெரியுது அதுல உண்மை இருக்கு அப்படின்னு தான் தெரியுது ஏன்னா அவங்க சேர்ந்து இருக்கக்கூடிய டைம் அதிகமாகும் போது வேற அவங்களுக்கு டைவ ஜென்ஸுக்கு வந்து டைவர்ஷன் அதிக வேற எங்கேயும் போகாம அவங்களோட எல்லா இதுவும் கவனமும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட் செட்ல எல்லாரும் இருக்கிற மாதிரி தோணுது பிகாஸ் ஆஃப் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு பினான்சியலா ரொம்ப இதா இருக்காங்க அப்ப அந்த அவங்களுடைய கோபம் வெறுப்பு ஆதங்கம் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு வீடு தான் அவங்களுக்கு ஒரு வடிகாலா இருக்கிறது போல தோணுது உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சட்டங்கள் இவங்களுக்கு நம்ம நம்ம நிறைய நம்மளுடைய நம்ம நாட்டு பெண்களுக்கு என்ன பெரிய டிராபேக்னா நம்மளுடைய உரிமைகள் என்ன நமக்கு என்னெல்லாம் சட்டங்கள் இருக்கு அப்படிங்கறதே தெரியாம ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ் அதிகமா இருக்கு ஸோ இந்த சட்டங்களை புற தொகுத்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னென்னலாம் நமக்கு உரிமைகள் இருக்கு அப்படிங்கிற சட்டங்களை தொகுத்து ஒரு புக்கா வெளியிடணும் அப்படிங்கறதுனால நான் இப்ப கொஞ்சம் அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சில லாயர்ஸோட ஹெல்ப்போட அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்தது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் பெண் குழந்தைகளுக்கான கவுன்சிலிங் சென்டர்னு ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கறத நான் போற இடங்கள்ல பூரா வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன் சார் நான் இப்போ நிறைய ஸ்கூல்ஸுக்கு போறேன் ஸ்கூல்ல வந்து பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்க போறேன் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கு போறேன் காலேஜஸ்க்கு போறேன் அப்ப அங்க உள்ள மேனேஜ்மெண்ட்ல அங்க உள்ள பிரின்சிபல்ஸ் இவங்களெல்லாம் பார்த்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கவுன்சிலிங் சென்டர் ஏன்னா பிள்ளைய வந்து வெளியே அவங்க கிராமங்களை பொறுத்தவரையும் நிறைய அவங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க அவங்களோட ரிலேஷன்ஸ் சுத்தி இருக்கக்கூடியவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க ஆனா அதை கூட வெளியே சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்க தான் மிஸ்யூஸ் பண்ணப்படுறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல ரெண்டாவது அதை வந்து வெளியே சொன்னா அது அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தாய் உள்ளத்தோடு அணுகக்கூடிய ஒரு கவுன்சிலிங் சென்டர் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் காலேஜஸ்லயும் இருக்கணும் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் அடுத்தது டபிள்யூசிசிஐ வழியாக பெண்களுக்கான கவுன்சிலிங் கொடுக்கணும் சட்ட உதவிகள் தொழில் உதவி மருத்துவ உதவி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் ஏதாவது இருக்கா சொல்றதுக்கும் உங்கள் ஆக்டிவிட்டீஸ் ஆக்டிவிட்டீஸ்னு சொன்னால் நான் வந்து ஒரு சாதாரண ஃபேமிலியில இருந்து இல்லை ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஒரு செய்தி சொல்லணும்னு விரும்புகிறேன் பெண்கள் வந்து நிறைய நம்மளால எதுவும் முடியாது இதெல்லாம் செய்ய முடியாது நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்லயே இருக்காங்க அவங்களையும் தன்னை வந்து குறைவாக மதிப்பிட்டுக்கிறாங்க அவங்களோட தன்னைத்தானே மதிப்பிடுவதிலே குறைவா குறைவா மதிப்பிட்டுக்கிறாங்க ஆனா என்னோட கேசஸ் எடுத்துக்கிட்டா நான் வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஃபேமிலியில இருந்து தான் வந்தேன் எனக்கு பெரிய பினான்சியல் சப்போர்ட் கிடையாது சோசியல் சப்போர்ட் கிடையாது அப்படி இருந்தாலும் கூட நான் ஒரு நல்ல ஒரு பொது வெளியில வந்து நிறைய சமுதாயத்துல ஒரு வேலை பார்க்க முடியுது நிறைய பெண்களுக்கு உதவி செய்ய முடியுது இந்த என்னுடைய முயற்சியின் காரணமாக பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடிய கான்பரன்ஸ்ல என்னால கலந்துக்க முடியுது இன்னும் சொல்ல போனா எல்லாத்துக்கும் ஹைலைட்டா ஐநா சபையில போய் யூஎன்ல போய் பேசக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைச்சது அப்போ நம்மளால முடியாது அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறத விட நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு ஒவ்வொரு பெண்களும் அவங்களுக்குள்ள உள்ள ஒளிந்திருக்கக்கூடிய ஆற்றலை சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் பயப்படாமல் வெளியே கொண்டு வரணும் சார் அதான் என்னுடைய செய்தி பெண்களுக்கான செய்தி